இருக்கின்றது நான் மதிக்கிய சில கொடி இருக்கின்றது ஏ ஐயா ஐயா நான் மதிக்கிய சில கொடி ஏ ஐயா அந்த மதுரையில் பாலு வைக்கிறது பங்கு வைக்கிறது வந்திருக்கிறது நம் அதிசய சில குடியிருக்கிறது வந்திருக்கிறது வந்திருக்கிறது மதிக்கிய சில குடியிருக்கிறது நான் புதுசு புதுச உடை நான் புதுசு புதுச போல வேணா நடந்து கொள்ளுறது என் குருஜமானது போல வேணா நடந்து கொள்ளுறது நான் தலையில் தயிர் இருக்கிறது நான் தலையில் தயிர் இருக்கிறது ஏ ஐயா அந்த கடும்பகளில் மோறு இருக்கிறது வந்து இருக்கிறது வந்து இருக்கிறது காலையில் தயிர் இருக்கிறது நான் மலையில பால் இருக்கிறது மலையில பால் இருக்கிறது எங்க மாமி என்ன மதிப்பாகவே வைத்து கொள்ளுறது எங்க மாமி என்ன மதிப்பாகவே வைத்து கொள்ளுறது நான் புறப்பட்டு வரும்போது எந்த பெரிய தனியம் முன்னுக்கு வந்ததோ ஐயோ கொண்டு வந்த பால் மோரு தயிர் கூட இல்லை கையை இருக்கு விட்டேன் கண்டகிடமெல்லாம் கடன் போட்டு கடைக்கு போகணும் காசு தரும் எல்லாம் போய் மிளக அரைக்க இரண்டு பிள்ளைக்கும் பால் கொடுக்கும் கராத்தி கட்டணும் வெளியே போடணும் வெண்ணி வைக்கணும் மேல் குளிக்கணும் ஐய உதவி வைக்கணும் உள்ள கட்டாச்சல் அண்டா குண்டா குப்பரை கருவம் அடுப்பு பத்திரம் லொட்டு லொசுட்டு எல்லாம் விளக்கம் தண்ணி நிரப்பணும் ஐயா அதற்கு மேலத்து அப்பாடி என்று அதற்கு கீழே படுத்தணும் பாலாகலையோ பாலே ஏ ஐயா اڌي کي جيءَ کي جوڏي